மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதிவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விவசாய கிராமமே காந்திநகராகும் இந்த கிராமத்தினை சுற்றி இருநூறுவில் பாவக்குடிச்சேனை பரந்தன்கட்டு கண்ணகி நகர் ஆகிய கிராமங்களும் காணப்படுகின்றன இந்த கிராமங்களில் காட்டியானைகளின் தொல்லைகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் குறித்து கண்டறிகிறார் எமது கிழக்கூடுகையில் செய்தியாளர் முகமது ஜலீஸ் வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவில் வசிக்கின்ற மக்கள் கடந்த காலங்களில் யுத்தம் காரணமாக பல தடவைகள் இடம்பெயர்ந்து சென்று மீள ஆவர் இந்த கிராமத்தில் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் பலர் உள்ளனர் இவர்கள் தமது இரவு நேர கற்றல் செயற்பாடுகளை உலர் ரீதியாக பயந்த நிலையிலேயே மேற்கொள்வதாக கவலையுடன் தெரிவிக்கும் மாணவன் தனுஷ்கரன் ஒவ்வொரு நாளும் ஞானம் நினைப்பிலேயே படிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ அதே நினைப்பு தான் நித்திர விடுறதுக்குள்ளேயும் அதே எங்களோட ஊரில் கரண்ட் இல்லை அதனால் கரண்ட் இல்லாத பிரச்சனையோட யானை வார தெரியாது இப்ப முதல் யானை வரனால தெரியும் சத்தம் இல்லாங்க இப்ப யானை சத்தம் இல்லாம வரனால ரொம்ப பயமா இருக்கு எங்களுக்கு மனிதனுக்கு பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் ஆனால் யானைக்கு பசி வந்தால் என்ன நடக்கும் என்பதை கூறுகின்றார் கதிரேசன் ரவீந்திரன் அதுகளுக்கும் சாப்பாடு இல்லாத காரணத்தால இப்ப இங்க வெள்ளம் செய்யாத காரணத்தால தான் முக்காவாசி இப்ப இந்த நேரத்திலயும் வந்து கடுமையா வந்து வீடுகளை அடை அடிக்கிறதும் வீடுகளை உடைக்கிறதும் இருக்கிறது என்ன அவிச்ச சாப்பாடு இருந்தாலும் மீன் கறி இருந்தாலும் சரி அதுகளை எடுத்து போகுது அந்த அளவுக்கு இப்போ தானத்தில் கொஞ்சம் கூடையாக தான் இருக்கு இவ்வாறு வவுணதீவு பிரதேசத்தினை சூழ உள்ள கிராமங்களில் நிலவுகின்ற காட்டு யானைகளின் தொல்லைகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எடுத்து கூறியும் அவை பயனளிக்கவில்லை என ஆதங்கப்படும் செல்லத்துறை எங்களோட என்ன அது வந்து அவங்க வந்து பார்த்து எடுத்தா தான் அதுக்கு உரிய நாங்கள் ஒழுங்கு செய்யலாம் அதுக்காக அவங்க வருவாங்க வந்து பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய ஒழுங்கு பண்ணுவோம் என்ன இந்த விடயம் குறித்து வவுணதீவு பிரதேச செயலாளர் கே விமலநாதனை தொடர்போன்று கேட்டபோது இது வந்து முழுக்க முழுக்க எங்களோட வனஜீவ பாதுகாப்பு திணைக்களத்தோட சார்ந்த பிரச்சனை பல தடவைகள் நாங்கள் எங்களோட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் பிரச்சனை எடுக்கப்பட்டது மூணு டிவிஷனையும் ஒருங்கிணைத்த மாதிரி தான் அவங்க வழியக்கால் பிடிக்க போறாங்க தனியா பட்டிப்புல வவுணதீவு என்று எடுக்காம மூணையும் இனங்கண்டு ஏதால வருது அந்த இனங்கண்டு பிறகு அவங்களுக்கு உடைப்பு வந்திருக்கின்ற பார்த்து அந்த உடைப்புகளை பெரிய மறைச்சி அந்த கொள்டோருக்கு ஆறு வந்து கொரிடோர் உடைக்கப்பட்டிருந்தா அதை வெளியடைச்சா திருப்பி பழையபடியா உடைக்கப்பட்ட அதை திருப்பி திருப்பி கொரிடோருக்கு திருப்பி அப்படி போய் திருப்பி அங்கே உடைஞ்சிருந்தா அதையும் மறைச்சு அதுக்கு அந்த விதத்தை இறங்காண்டதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க குறித்தார்